ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹும் நாரி என்ற இந்த சொற்களால் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துவா செய்வார்கள் அபுதாவு எட்டு எட்டு பூஜ்ஜியம் திருமிதி மூன்று நான்கு ஒன்பது ஐந்து இது ஹசன் சஹி என திருமதி இமாம் கூறுகிறார்கள் இது அபுதாவுதின் வாசகமாகும் துவாவின் பொருள் இறைவா நரகத்தின் சோதனை நரகத்தின் வேதனையை விட்டும் செல்வம் மற்றும் வறுமையின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்